இதுவரை போனது போகட்டும் சாயி இனிமேல் எனக்கொரு வாழ்வு கொடு எது என் பிழையோ எது என் குறையோ அதை நீ மாற்றி வளர்ச்சி கொடு எனக்கு எது வேண்டும் அதை நீ அறிவாய் பாபா வந்தனக்கு முழுமை கொடு தர்மம் செய்வதற்கு செல்வம் சேர்த்தனக்குள் சாயி உன் கருணை மழையை கொடு சாயி